தில்லை நகர்ப்புக்கு அதுக்காக சொன்னேன் தில்லை நகர்ப்புக்கு அப்ப எங்கிருந்தவர் கைலாயத்தில் இருந்தவர் தில்லை நகருக்கு வந்து பூந்தாராம் பூந்த இடம் எப்படிப்பட்ட இடம் சிற்றம்பலம் அதுக்கு பேர் என்ன தில்லை சிற்றம்பலம் பேரு சிற்றம்பலம் மண்ணும் ஒல்லை விடையானை பாடுதுங்கானம்மானாய் ஒல்லை விடையானி அது என்ன ஒல்லை விடையான் ஒல்லைன்னா விரைந்து செல்லும்படியானதுனர் அவர் எங்கேயாவது போகணும்னா இப்ப திருவண்ணாமலை இருக்கவர் இப்ப இப்ப திருச்சிக்கு செல்லணும் அப்படின்னு சொன்னாருன்னா இங்க நினைச்ச மாதிரி அடுத்த செகண்ட்ல பார்த்தோம்னா திருச்சிராப்பள்ளிங்க என்ன அதுக்குள்ள என்ன சிவ உங்களுடைய அருளுக்கு வந்துட்டேன் சிவகாசி அடுத்த செகண்ட்ல இருக்கிறேன் போயிட்டு எல்லாம் குளிச்சு குளிச்சுட்டு எல்லாம் ராத்திரி பார்த்துட்டு காலையில உஷா காலத்துக்கு திருவண்ணாமலை வந்துட்டா தேவலாம் நினைச்சாரான் சரி இந்த நாலரை மணிக்கு எல்லாம் சார் நாலு ஐம்பதுக்கு என்ன அப்படின்னார் <laughs> அப்படின்னா ஏறினார் நாலு ஐம்பத்தொன்னுக்கு திருவண்ணாமலை சிவே சிவே இப்படி ஒரு விடை இருக்குதா இப்படி ஒரு ஜீப் வந்திருக்கா கிடையாது நம்மளுக்கு அப்படி போகும்போது போனால் தொலைஞ்சும் போடும் அதனால அவருக்கு இருக்குது அது மாதிரி ஒல்லை விடையானை அப்படி நினைத்த நேரத்தில் எந்த ஆன்மாவுக்கு எங்க அருள் செய்யணும் அப்படி போவான் காட்சி பண்ணுங்க நாயி இன்னொரு தலைவி தோழி தோழி சொல்றா என்ன இது அகப்பொருள் சுவையான பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு இருக்கலாம் என்னன்னா இது இப்போ ஒரு பத்து நாளா வந்து அதிகமா சாப்பிட மாட்டேங்கிறா முன்னெல்லாம் இட்லினா வச்சா நல்லா காலைல நாலு இட்லி நாலு இட்லி அப்புறம் இன்னொரு தோசை சாப்பிட்றியான்னா வேணாம்பா முருகலா இருக்குடி கொஞ்சம் சாப்பிடு பரவாயில்ல வேணாம் வேணாம்பா எப்போ பார்த்தாலும் வயசு என்ன ஆச்சு பதினாறு ஆச்சு சாப்பிடு அப்படின்னு சொன்னால் அப்புறம் ஒரு நாலு தோசை கூட சாப்பிடுவான் நாலு இட்லி நாலு தோசை சாப்பிட்ட பொண்ணு இப்ப கா இட்லி கூட திங்க மாட்டேங்குது என்னடிமா சாப்பிட்டேனா சாப்பிட்டேன் போதும் என்னடி இப்ப சாப்பிட்டேன் எல்லாம் இருக்கு சாப்பிடுறேன் வேணாம் பின்ன பாலாவது குடி வேணாம் சரி போய் தூங்கினா போய் பார்த்தோம்னா முடிஞ்சு முடிஞ்சு முடிச்சுக்கிட்டே இருக்கிறான் தூக்கமும் இல்லை என்னாடி உனக்கு வந்து தொலைஞ்சு போச்சு ஏண்டி இப்படி பத்துற அப்படின்னு செவிலி தாயெல்லாம் கோச்சுக்கிட்டான் அந்த திட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு செவிலி தாய் கொல்ல பக்கம் போட்டான் அப்ப தோழி வந்தா தன் தோழி அவ வந்து என்னடி இது மாதிரி உண்மையை சொல்லுடி பெத்த அம்மா வளர்த்த அம்மா கேட்கும்போது சொல்லாம என்ன பண்றது நீ ஒன்னுடி போடி நேற்று ராத்திரிடி அந்த செவிலித்தாய் கொல்லபுரம் போட்டுது இந்த தோடிக்கிட்ட தன் தோடி இல்லாதனால பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு பல்லும் தெரிய முடியா ஏண்டி நடந்தது என்ன என்ன சொல்லு வர்றதுக்குள்ள சொல்லு காதல கேட்டே வந்துடும் இல்லடி இப்பதான் போயிருக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் முடி சரி சொல்லு சொல்லு இப்பதான் மூஞ்சில சிரிப்பே வந்தது இட்லி நீங்க மாட்டேங்கிற அது மாட்டேங்கிற ஒன்னும் சொல்லி துறைக்க மாட்டேங்கிற எங்கிட்ட கூட சொல்ல மாட்டேங்கிறியா என்னது அதுதான் உங்ககிட்ட சொல்றேன் என்ன சத்தம் போடாம சொல்றேன் மைக்கு எடுத்துக்குமே எடுத்துட்டு எடுத்துட்டு போகுது அது காதல் விடாது அந்த கடத்து காதல அப்படின்னு எனவே கடத்து காதல விடப்படாது அவ்வளவுதானே நம்ம காதலெல்லாம் விடலாம் கேட்டாயோ தோடி இப்படி எல்லாம் திருவாசகத்தில் பாடியிருக்காரு கேட்டியாடி தோதி அப்படின்னாரு அதுதான் நாலு நாள் உன்னை கேட்கணும்னு நினைச்சேன் நல்ல வேலை நீ சொல்ற சொல்லு கிரி செய்தவாறொருவன் என்ன இந்த மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வந்த ஒரு பையன் அதுதானே தெரியும் எனக்கு அல்லவா தினம் வந்து நீ யாரையோ மனசுல வச்சுக்கிட்டு இருக்கான்னு தான் நான் நினைச்சேன் அது அப்படியே இருக்குது இப்படி வேணாங்கிற அது வேணாங்கிற அவனையே மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் சொல்லி தோலை தோலை பேசாம இருந்தோன்னு கிரி செய் இப்படிலாம் நடிக்கலாம் சார் நடிக்கலாம் கிரி செய்தவார் ஒருவன் என்ன இந்த மாதிரி ஒரு அமைப்பில் கொண்டு விட்டுட்டாண்டி ஒருத்தன்னா என்னது அதுதாண்டி வெள்ளைய செல்லையை கண்டா நீ பாட்டுக்கு மயங்கப்படாதுன்னு சொல்றது வெள்ளைய செல்லையை கண்டா பேசப்படாதுடி அது இருபதாம் நூற்றாண்டுல ரொம்ப கரெக்டா இருக்கு நம்மடி அப்படின்னு இத இத கிரி செய்தவார் ஒருவன் என்ன செய்தான் அப்படின்னு என்ன கூப்பிட்டாண்டி ஐயோ அது வரைக்கும் வந்துட்டியா எங்கடி கூப்பிட்டான் அப்படின்னாரு தீட்டார் மதில் புடை சூழ் எந்த ஊருக்காரண்டி முதல்ல வேற ஏதாவது ஆங்கில நாட்டுக்காரனா இருக்க போறான் வேற யாரு தென்னன் நம்ம தென்னாட்டுக்காரன் தாண்டி அது போது போ தென்னாட்டுக்காரன் தானே நல்லா தெரியுமில்ல ஆமா ஆமா ஆமா நம்ம மெட்ராஸுக்கும் நம்ம கன்னியாகுமரிக்குள்ள இருக்கிற தென்னாட்டுக்காரன் அது போது போ தென்னன் சரி ஆள் வெள்ளையா சொல்லையா இருக்கான்னு நம்பாத சில்லற இருக்கான்னு கண்ணரு ஏ ஓடி பெருந்துரையான் ரெண்டு பொருள் பெருந்துரைங்கிறது திருப்பெருந்துரை இது டாட்டா பொருளெல்லாம் ஏதேன்னு தகராறுனா இவங்கிட்ட தான் வாங்கிட்டு போவாங்க அதே அவ்வளவு பெருந்துரையான் என்ன செய்தான்னாரு என்ன அழைச்சிக்கிட்டு போனான் போனாடி அவன் ஊர் பார்த்தீங்கன்னா அடாடாடா தீட்டார் மதில் புடைசூழ் அந்த மதிலை பார்த்தீங்கன்னா உயரம் என்ன உயரம் தெரியுமா தஞ்சாவூருக்காரங்க அல்லவா எம்மா உயரம் அவங்களுக்கு எம்மா இம்மாங்கிறது தென்னா தஞ்சாவூர் ஜில்லாவில் பேச்சு இப்போ விட்டுட்டாங்க அதெல்லாம் எம்மா இம்மாங்கிறதெல்லாம் வரல முன்னெல்லாம் வரதுல எம்மா உயரம் அப்படின்னா தஞ்சை மாவட்டம்னு அர்த்தம் அட என்னடினாரு தீட்டார் மதில் புடை சூழ் அந்த ஊருக்கு ஒரு ஆள் போக முடியாதுடி அவ்வளவு பெரிய மதில் அந்த மதில் சுற்றி இருக்கும் அந்த மதில பார்த்தீங்கன்னா தீட்டார் மதில் ஓவியம் தீட்டி இருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நின்னு அப்படியே நின்றுட்டு இருக்கலாண்டி அவன் மதிலே அப்படி இருக்கா ஆமா அந்த அழகான ஓவியம் எல்லாம் தீட்டப்பட்ட மதில் அந்த மதில் அப்படியே சூழ்ந்திருக்குடி அதுக்குள்ள அவங்க ஊர் இருக்குடி தீட்டார் மதில் புடைசூழ் தென்னன் என்ன ஊரு திருப்பெருந்துறைன்னு பேருடி என்னது அப்படியாடியே பெருந்துரையான் சரி அழைச்சிட்டு போனா அங்க திருப்பெருந்துறையில என்ன பண்ணாரு காட்டாதன எல்லாம் காட்டி முப்பத்தி ரெண்டு பல்லும் தெரியும் அந்த படிப்பு படிக்கும் போது இங்க போய் அழப்படாது ஏன் நீங்க அங்க போகும்போது எங்க அழுவலாம் எல்லா பிறப்பும் பிறந்து அழைத்தேன் எம்பெருமான் அங்க அழணும் அங்க சிரிக்க கூடாது எல்லா பிறப்பும் பிறந்து அங்க அழணும் இங்க சிரிக்கணும் எப்படி இருக்குன்னு முப்பத்தி ரெண்டு பல்லும் தெரியலாம் காட்டாதன எல்லாம் காட்டி இங்க என்ன என்ன போட்டுக்கிற முண்டம் வர சொல்லும் காட்டாதன காட்டாதன எல்லாம் எல்லாம் காட்டி காட்டி உரை சொல்லிவிட்டான்னு அர்த்தம் ராம் இதான் ஒரு அதான் இதுலயே இருக்குது காட்டாதன காட்டாதன எல்லாம் எல்லாம் காட்டி காட்டி இது ஒரே தலையான ஒரே பொறுத்திருந்து பாருங்கள் அல்லவா என்னங்கிறது அப்புறம் சொல்றோம் நல்லா சிவம் காட்டி இதுதான் திறவுகோல் எதுக்கு இந்த காட்டாதன என்பதை அறிவதற்கு திறவுகோல் இந்த ஒரு சொல்லுதான் எது சிவம் காட்டி சிவத்தை காட்டினான் அப்படியானால் காட்டாதனையெல்லாம் காட்டி சிவம் என்பது சிவமாகிய தன்னை காட்டினான் இங்க சைவ சித்தாந்தத்துக்கு போயிடணும் அகப்பொருள் சுவையிலிருந்து இப்ப சைவ சித்தாந்தம் போயிடணும் அப்ப சைவ சித்தாந்தத்துல எத்தனை பொருள் சொல்லப்படுகிறது முப்பொருள் முப்பொருள் அதுல எந்த பொருள் இறைவன் ஆகிய ஒருவன் உண்டு அவனை அடைவதற்கு தகுதியும் உரிமையும் உடைய உயிர் என்பது ஒன்று உண்டு ஆனால் அந்த உயிர் அவனை அடைய முடியாதபடி தகைத்து நிற்கின்ற தலை என்பது ஒன்று உண்டு அதான் முப்பொருள் நமக்கு முப்பொருள் உண்மைதான் சைவ சிந்தாந்த மூன்றே பொருள் தான் சொல்லணும் என்னது உயிராகிய பேசுகிறீர்களா நீ ஒரு ஆள் உண்டு நம்ம எல்லாம் பேச வைக்கிறான்னுதா அவன் ஒரு ஆள் உண்டு அந்த பேச வைக்கிறவனோடு இந்த பேசுறவன் போய் சேராம சில கற்று இருக்குது அது ஒண்ணு உண்டு இதுக்கு மூணு மேல என்னடா விருதப்படாது நம்ம தத்துவம் சைவதான சாத்திரத்தை பிச்சில் இதுக்கு மூணு மேல வேண்டாம் என்ன சொல்ல முடியும் இது மூணுல எதோ ஒண்ணு மைனஸ் பண்ணவும் முடியாதுன்னு ஏன் நம்ம உயிர் இல்லையா உயிர் இல்லைன்னா நீயே இல்லைன்னு அர்த்தம் சரி இல்லைன்னா அப்புறம் ஆண்டவன் இல்லையா அதான் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறான் நொல்ல நொல்லன்றான் அல்லவா ஏன் அப்புறம் என்னமோ துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு வேற மாதிரி எல்லாம் இருக்கிறேங்கிறான் இல்லைங்கிறவன் ஏன் வெள்ளை துண்டே போட்டுக்க ஏன் அதை போட்டுக்கிற என்னமோ இருக்குங்கிற ஆகவே ஒரு காலத்துல எங்கிட்ட வந்துருவப்போ அதனால இல்லைன்னு கொஞ்ச நாள் தான் இருக்குல்ல சொல்லலாம் எனவே அப்ப நமக்கு மேலே ஒருவானாடா அவன் நாளும் தெரிந்த தலைவானாடா அவன் ஒருத்தர் இருக்கிறான் நீ ஒன்னு இருக்கிற அப்படி சொல்ற ஆள் இருக்க அந்த சொல்ற ஆளாகிய நீ அவனை போய் அடைய வேண்டிதானே என்றா அடைய முடியாம ஏதோ ஒண்ணு தடுத்துக்கிட்டு இருக்குது அந்த ஏதோ ஒண்ணு எக்ஸ் தான் நாங்கள் தலை அல்லது பாசம் அல்லது மலம் என்று சொல்லுகிறோம் இந்த மூன்றுக்கு மேல இதுதான் சைவ அப்போ சிவம் காட்டி என்றைக்கு பின்னால வருவதனால முன்னால காட்டாதன எல்லாம் காட்டி என்றால் என்ன பொருள் உயிராகிய என்னையும் இந்த உயிரை பிணித்து நிற்கும்படியான மலத்தையும் காட்டி என்று ஒரு அப்போ இந்த உயிரையும் உயிரை இருக்கிற மலத்தையும் காட்டிய பெருமான் தன்னையும் காட்டினான் சிவம் காட்டி அப்ப முப்பொருள் உண்மையை அறிய செய்தான் என்று பொருள் காட்டாதனையெல்லாம் காட்டி சிவம் காட்டி தாழ்த்தாமரை காட்டி அப்படி தன்னை சிவமாகிய தன்னை காட்டியவன் கூட சிவபரம்பொருள் நம்ம எங்க கவனம் செலுத்தணும் ஆண்டவனுடைய அமைப்புல என்ன எங்க செலுத்தணும் அவன் திருவடியில கவனம் வைக்கணும் திருவடி தான் நமக்கு தஞ்சம் திருவடியே தஞ்சம் உள் தெளிவாக்கு திருமூலர் திருமந்திரம் இந்த ஆன்மா அடைய வேண்டிய இடமே எங்கே அவன் திருவடியைத்தான் தான் பாடினான் அதனால தான் நாதன் தாழ்வாழ்க இமைப்போடுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று தாழ் தாழ் தாழ் அல்லது கடல் கடல் கடல் அல்லது அடி அடி அடி அப்ப தாள் என்றாலும் கடல் என்றாலும் அடி என்றாலும் ஒன்று தாழ் தாமரை காட்டி அவனுடைய திருவடி ஆகிய தாமரையை காட்டினான இப்படி எல்லாம் காட்டின உடனே தன் கருணை தேன் காட்டி என்ன கருணை ஆன்மாவாகிய நீ உன்னை பிணித்திருக்கிற அந்த மலத்தினின்றும் நீங்கி இந்த சிவத்தை அடைந்து அந்த சிவத்தினுடைய திருவடியில் இன்புற்றுது திருவடியில் இன்புற்றுது என்று அதுதான் தாழ் தாமரை காட்டி அப்ப எல்லா உயிர்களும் என்ன செய்யணும் தன்பால் இருக்கிற மலத்தினின்றும் நீங்கி இறைவனுடைய திருவடியை சார வேண்டும் அதுதான் தன் கருணை தேன்காட்டி இதெல்லாம் எனக்கு காட்டினாண்டி என்று சொன்னார் அடி அப்படியானா நாட்டார் நகை செய்ய இப்படி எல்லாம் காட்டின உடனே இதுவே பித்தா என்ன பண்ணுது இது அந்த தலைவன் எப்போ வருவான் அவன் வீட்டுக்கு அங்க போறது நேற்று காட்ட மாதிரி காட்டாதனை எல்லாம் காட்டி சிவங்காட்டி தாழ்த்தாமரை காட்டி தன்கொரணி தேன் காட்டினோடனே ஒரே பித்து யாரு அவன் மேலேயே அவன் பேர் என்ன சிவம் சிவம் சிவம் சிவ சிவா சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு இந்த பொண்ணு அங்க சொன்னா பரவாயில்ல சிவ சிவசிவான்னு அங்கிருந்து ஓடி சொல்லிட்டு வீட்டுக்கு போ அம்மா தேடுவா சீக்கிரம் போடி அப்படின்னு சொன்னோடனே சிவசிவா சிவசிவான்னு கொண்டு வழியில தான் பார்த்தேன் என்ன வயசு பத்து பதினாறாவது சிவசிவா சிவசிவாங்கிறது காதலன் நாட்டிற்கு பித்து குடிடா இது ஏன் இதை கொண்டு கீழ்பாக்கத்தில் சேர்த்து சொல்ற அவங்க அப்பா அம்மாவை அப்படின்னாரு ஏன் நாட்டார் நகை செய்ய ஊழல் இருக்க சிரிக்க ஆரம்பிச்சுட்டான் ஆமா சிவிசிவா சிவிசிவா என்னடா சிவிசிவா வயசு என்ன தொண்ணூறு ஆச்சா சிவிசிவாங்கிறதுக்கு அவன் காதலம் பேரு சிவநாட்டு கடவு அதனால இந்த கழுத கிடக்குது இப்படி சொல்லிட்டு தூத்திட்டு நமக்கு என்ன எதை அடைய வேண்டுமோ அதை நாம் போறோம் எது சிவத்தை இந்த ஆன்மா அடையணும் அதனால் நம்ம அதை அடைய போறோம் அதனால் நாட்டார் நகை செய்ய இவன் நாலு பேர் இப்படிதான் சொல்லுவான் அது கூட சினிமா பாட்டு ஒண்ணு வச்சிருக்க சிலர் சிரிப்பார் சிலர் ஆழுவார் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் அவன் அவ்வளவுதான் அவனால முடிஞ்சது அது போல சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் அதெல்லாம் கடந்து போய் நாம் மேலை வீடைத அந்த வீடு பேராகிய அந்த மோட்சத்தடைய இல்லை ஆழ்த்தான் ஆண்டு கொண்டவா பாடுதுங்க நம்மானாய் அப்படி என்னை அடிமையாக கொண்டான் அதை பாடுங்கம்மா இன்னும் கொஞ்சம் பாடுங்கம்மா பாடுங்கம்மா அப்படின்னு இது பாருங்க இன்பத்துறைக்கு இன்பத்துறை போல் ஆனால் வீட்டின்பத்திற்கு வீட்டின்பமாய் ஆனா அந்த ரசாபாசமான சொல்லலாம் கிடையாது இன்பத்துறையை பத்தி பேச என்னன்னா கீழே இறங்கிறான் ரொம்ப அப்படிப்பட்ட கீழ்பட்டரமான சொற்களும் இல்லாமல் ஆனா அருமையான ஒரு பக்கம் இன்பத்திற்கு இன்பம் இன்னொரு பக்கத்துக்கு வீடு பேருக்கு வீடு பேரு இன்னொன்றுக்கு தமிழுக்கு தமிழ் இன்னொன்று இசைக்கு இசை எல்லாம் ஆயிரும் இப்படி ஒரு அருமையான பாட்டு அதனால கேட்டாயோ தோழி அப்படி படிச்சோம்னா பாரு இதை நல்ல நம்ம தம்பி வந்திருக்காங்க எப்படி வந்தீங்க இப்படிப்பட்ட அருமையான பாட்டு இந்த பாட்டை பாருங்களேன் வந்தீங்களா நல்லது குறிப்பறிந்து கேட்டாயோ தோழி சிறி செய்தவாறு ஒருவன் கேட்டாயோ தோழி திரு செய்தவாறு ஒருவன் தீட்டார் மதில் சோழ் தென்னல் பெருந்துரையான் மதில் புடை சூழ் தென்னல் பெரும் துறையான் காட்டாதன எல்லாம் காட்டி பெருந்துரையான் காட்டாதன எல்லாம் காட்டி சிவம் காட்டி தன் கருணை தேன் காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்ட நகை செய்ய மேலே வீடு எய்த ஆழ்தான் கொண்டு ஆண்டவா பாடுதுங்க அம்மானாய் ஆழ்ந்த கொண்டு ஆழ்ந்தவ பாடுதுங்க அம்மான வார்த்தைக்கே ரெண்டு முக்கியம் ஒன்று பொருள் உணரணும் இன்னொன்று இசையோடு கூட்டி சொல்லணும் இப்ப இதே முன்ன ஒரு ஒரு பதினைந்து ஆண்டுக்கு முன்ன ஏதேனும் ஒரு டேப் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா இந்த பாட்டு பாடியிருந்தாங்கன்னா நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடைதே என்றுதான் சொல்லியிருப்பாங்க இப்ப நாட்டார் நகை செய்த நாம் மேலை வீடு எய்த என்ன நீங்க மேலை வீடுன்னா நம்ம வீடு இருக்குப்பா சிவராஜில் இருக்கு மயிலாடுதுறையில் இருக்குது வயலூரில் இருக்குது இந்த வீடு இல்லை மேலை வீடு அப்ப எங்க தூக்கணும் நாட்டா நகை செய்த நாம் மேலை அப்படிங்காமே நாட்டா நகை செய்ய நாம் மேலை வீடைதால் தான் ஆண்டு கொண்டவா பாடுதுங்க நம்மானாயி என்னும் போது அப்ப இந்த வீடு அல்லாது மேலை வீடு நாம் மேலை என்றதற்கும் நாம் மேலை வீடைத அதுதான் தமிழ் அதுதான் இசை இப்ப எல்லா மூர்த்திகளும் பெரும்பாலும் அப்படி ஒரு அறிவிப்பாடு வந்துட்டது ஒரு காலத்துல அந்த மாதிரிலாம் அவங்க படிக்க படிக்கும்போது இசை ஆனா இசை அருமையா மோகனம்னா மோகனம் இது என்ன இருக்கும் இது பெரும்பாலும் மோகனமா அதான் திருவாசகம்னா மோகனம் தான் இப்ப இதையும் எல்லாம் இழுத்து எழுத்து பாட ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க அந்த பழைய மரபு குன்றாமல் அருமையா பாடியிருக்காங்க மோகனத்துல ஏன்னா நீங்க இந்த மாதிரி பண்ணாதான் இனிப்போம் இதுக்கு நீங்க போய் வந்து மடையில் வாழை பாய மாதிராருங்கிற மாதிரி பண்ணீங்கன்னா அவ்வளவு சரி வராது அவ்வளவு என்னமோ போல இருக்கும் நீங்க மடையில் வாழை பாய மாதரார போய் இந்த மோகனத்துல பண்ணாலும் தகரம் தான் அதுக்குதான் அதனால பழைய காலத்துல இன்னென்ன பாடல்களை இன்னென்ன பண்கள்ல படிக்கணும்னு அந்த பாடல் பொருளோடு அமைச்சு கொடுத்தாங்க அது அப்படிலாம் இருக்கிறது தான் நமக்கு ஒரு இன்னைக்கெல்லாம் நீ எவ்வளோ எவ்வளோ இது இருக்கிறீங்க ராகம் இது பண்ணு இருபத்தி நாலு தான் இருக்கு இது எத்தனை ராகத்தில் முப்பது பதினெட்டு ராகத்தில் பாடிட்டு ஓவாதி இந்த அதனால தோடிங்கிற பாடு அவர் அருமையான பாடல் அமைந்திருக்கிறது ஓவா ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை ஓயாதே உள்குவார் அப்போ எப்பொழுது பெருமான் நம்முடைய உள்ளத்துல வந்துள்வான்னு சொன்னா ஓயாது ஓயாதுன்னா ஆமா நீங்க இப்ப படிக்கிறதுன்னா பாருங்க பிளஸ் டூ எங்க புத்தியங்களை விட்டு போகல பாத்தீங்களா பிளஸ் டூன்னு சொன்னா நீங்க குறைந்தபட்சம் என்ன வேண்டியிருக்குது பன்னிரெண்டு ஆண்டு படிக்க வேண்டியிருக்கு பன்னிரெண்டு ஆண்டு படிக்கும் போது நீங்க அஞ்சு ஆண்டுல சேர்த்தா பதினேழாவது வயசுல தான் அவன் அதுவும் ஃபெயில் ஆகாம இருந்தான்னா பதினேழுல பிளஸ் டூ முடிப்பான் அப்புறம் எங்க கல்லூரி அவன் இருந்த பொழுது மூன்று ஆண்டு படித்தாதான் பட்டப்படிப்புன்னு இருக்குது பதினேழுல உடனே அவன் சேர்க்க இடமும் கிடைச்சி சேர்ந்தான்னா இருபதுல தான் பிஏஓ பிஎஸ்சியோ பிகாமோ தேடுவான் அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் ரெண்டு ஆண்டு எம்ஏ அப்படின்னு சொன்னா உடனே அவன் சேர்க்கப்பட்டு வந்தானா எம்ஏன்னா இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆகுவான் டாக்டரேட் எடுக்கணும்னா ஒரு மூணு வயசு மூணு வருஷம் வேணும் உடனே இருந்து சுறுசுறுப்பா இருந்து அந்த டாக்டர்லாம் செஞ்சேன்னா இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசுல தான் எப்படியா ரிசல்ட் வர கொஞ்சம் நாளாகும் இருபத்தாறு வயசுல தான் இவன் என்ன பண்ணான் டாக்டர்னு ஆகுவான் ஏப்பா அஞ்சுல படிச்சு இருபத்தாறுனா இருபத்தோரு வருஷமானா வேற வழி அதான் எங்க கிட்டே இருந்துடுறாங்க பாவம் அதுக்கப்புறம் தான் வெளி உலகத்துல வேலை கிடைச்சு போய் வந்து முருகா எனவே அப்படி ஏன்னா இந்த அளவு இருந்தா தான் அந்த தகுதியை டிகிரி பெற முடியுதுன்னு சொல்றாங்க பல்கலைக்கழகம் அப்படி இருக்கும்போது பெருமானுடைய திருவடியை பெறணும்னு சொன்னா ஓயாதி பல்வேறு பிறப்புகள்ல இருந்த அந்த இதனால்தான் அதுல வந்தாதான் நமக்கு கிடைக்கும் இல்லவா அதனால ஓயாதி உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை அவங்க மனதுல உள்ளே இருப்பானாம் இல்லவே இருப்பானாம் அப்படி இருப்பவனே சேயானி அது என்னது உடனே சேயானிங்கிறாரு அப்படின்னா இது மாதிரி ஓயாது நினைந்திருந்தா உள்ளிருப்பான் நினைக்கவே இல்லைன்னா சேயானி அல்லவா ரொம்ப தொலை தூரத்தில் இருக்கும் சேயானி சேவகனி முன்னே சொல்லியிருக்கிறேன் சேவகன்னா நாம நினைக்கிற லேசான பியூன் அது அல்ல சேவகன்னா வீரன் என்ற பொருள் என்ன வீரன்னாரு இப்படி எத்தனை உயிர்கள் ஓயாது நினைத்தாலும் அத்தனை உயிர்க்கும் உயிர்க்குயிராய் இருப்பான் அந்தந்த உயிர்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் தருவான் ஐயா ஒரே ஒருவன் இத்தனை பேருக்கு இவ்வளவும் தர முடியும் அவன் தான் சேவகன் வீரன் எல்லாவற்றையும் எல்லா உயிரினங்களுக்கும் எந்த நேரத்திலும் கொடுப்பான் அப்படிப்பட்ட அந்த சேவகம் இருக்கு வீரம் இருக்கே அந்த வீரம் என்னால் விளம்பும் தகையதோ என்று சொல்லணும் சேவகனை யாங்கே இருப்பான் தென்னன் பெருந்துரையான் நம்ம தென்னகத்தில் இருக்கிற திருப்பெருந்துறையிலே இருப்பவன் மேயானை திருப்பெருந்துறையில் எழுந்துள்ளி இருப்பவனை வேதியனை இங்க ஒரு அருமையான சொல்லு இந்த வேதியன் வேதியன்னா பொக்குன்னு பிராமணனை அல்லது பார்ப்பனரை உரை செய்யப்படாது வேதி வேதியன்னா ஒன்றை ஒன்று இன்னொன்றை மாற்றுகிறவன் மாற்றுகிறவன் அப்ப எதிலிருந்து இந்த உயிர்களை இந்த பிறப்புங்கிற ஒன்றிலிருந்து மாற்றி வீடு பேரு என்ற ஒன்றில ஆக்குகிறோம் வேதியன் அல்லவா அப்படிப்பட்ட ஒன்று வேதியனை இந்த ஒரு நிலையிலிருந்து இந்த நிலைக்கு மாற்றுகின்ற அந்த பெருமை வாய்ந்தவனை மாதிருக்கும் பாதியனை கூடவே நம்முடைய அம்மா இருப்பாங்களாம் உமையம்மை அந்த மாதிருக்கும் பாதியனை இப்படி எல்லாம் இருக்கின்ற பெருமானி நாயான நந்தம்மை ஆட்கொண்ட நாயகனை நாயான நந்தம்மை இங்க நந்தம்மைங்கிறது நம்ம எல்லாம் சொல்ல தன்னையே சொல்லிக்கிறது என்ன அவர் அது அதுதான் தன்னை பற்றி ரொம்ப சிறுமையாக கருதி கொள்வதுதான் அவருடைய எண்ணம் நாயான நந்தம்மை ஒன்றுக்கு நேர் தகுதி இல்லாத என்னை ஆட்கொண்ட நாயகனை அப்படி என்னை அடிமையாக கொண்டு தான் தலைவனாக இருக்கின்ற என்னுடைய தலைவனை தாயான தத்துவனை தாயான தத்துவனை என தத்துவன் என்று சொன்னார் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம எத்தனை உயிர்கள் எத்தனை இருக்குன்னு உரை சேரும் எண்பத்தி நான்கு நூறாயிரம் ஆயிரம் யோனி பேதங்கள் உலகத்தில் இருக்குங்க இத்தனைக்கும் தாயா இருப்பான்னு சொன்னா நம்ம பையன் என்ன பண்ணுவான் நடக்குமா சார் கேட்பான் சரிங்களா இப்ப ஏதோ ஒரு ஒரு தாய் முப்பத்தாறு பையனு இல்லை எழுபத்தாறு பையன் இவங்க குழந்தைக்கு தாய தந்தை தாயா இருக்கான்னு இப்ப அண்மையில ஏதோ ஒரு வார இதெல்லாம் மாத இதழ்லயோ வந்துன்னு சொன்னாங்க என்னங்க குஜராத்லயா எத்தனை பேருக்கு முப்பத்தாறு முப்பத்தாறு பேருக்கு இப்ப முன்ன வந்து குஜேலர் இருபத்தேழுன்னு சொல்லிட்டு இருந்தோம் தாண்டி போச்சு இப்போ எங்களை மேல ஒன்பது வந்துட்டு இன்னும் தாண்டமோ என்னமோ யாரு கண்டா அல்லது தாண்டி இருக்க என்னமோ எனக்கு எல்லாம் வந்திருக்கா பேப்பர்ல உலகம் பலவிதம் <laughs> தெரியுது ஏன் சார் அவ்வளவு ஒரு தாய் தான் அவ்வளவு மாதது இது இப்படி எல்லாம் பண்ணதானே எப்படி இருக்க முடியும்னா அது இருக்கிறாங்க அப்ப இன்னும் இத்தனை இருக்கும் இல்லை அப்போ ஒரே சேரும் எண்பத்தி நான்கு நூறாயிரம் விதமான வேதங்களை உடைய இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் ஒரு தாய் இருப்பான்னா அது எப்படி சார் இருக்க முடியும்னு கேட்டான் இங்க தாயான தத்துவனியினர் என்ன தாயாக இருக்கின்ற தன்மை வாய்ந்தவன் அர்த்தம் அது தவிர நீங்க இத்தனை உயிரெல்லாம் வயிற்றுல இருந்தா பத்து பத்து பத்து மாசம் ஆக்கி பிறந்ததுன்னு அர்த்தம் ஒன்று ரெண்டாவது அவன் தாயின்னா அப்ப கணவன் ஒருத்தன் வேணும் யாரு கணவன் சிவபெருமான கணவன் உண்டா கிடையாது அதனாலதான் தாயான தத்துவன் ஏன் சொன்னார்னா தாயாக இருக்கின்ற தன்மை வாய்ந்தவன் அர்த்தவனே தவிர இந்த ஒரே சேரும் எண்பத்தி நான்கு நூறாயிரம் யோனியும் அவன் வயிற்றில் இருந்தான் பொத்து பத்துன்னு பத்து மாசம் கழிச்சு கழிச்சு பிறந்ததுன்னு அர்த்தம் தத்துவன் என்பது அப்படிப்பட்ட தன்மை உடையவனை தாயாம் தன்மை உடையவனை என்று பொருளை தவிர நிச்சயம் நீங்க நினைக்கிற மாதிரி தாயல்ல அதான் தாயான தத்துவனி அருமையான சொல்லு தத்துவங்கிற சொல்லு இல்லைன்னு சொன்ன இப்ப நம்ம கேள்விக்கெல்லாம் சிக்கலா போடும் இத்தனை உயிரும் மேலும் அப்படி போய் நம்ம வயிற்றுல இருந்தோம்னா அவனுக்கு கணவன் யாருப்பா இன்னும் எங்கடான் அல்லவா அதனால் அது மாதிரி தாயாக இருக்கின்ற தன்மை வாய்ந்தவனாக இருக்கிறான் பெருமானை தானே உலகேளும் ஆயானி எல்லா உலகமும் ஆனாயினியே என்கிறாரே எல்லா உலகத்திற்கும் அவன் தான் தலைவனாக இருப்பவனை ஆழ்வானை அப்படி இருப்பது மட்டுமல்ல அந்தந்த உயிர்களையும் விடாமல் ஆண்டு கொண்டிருக்கிறான் இல்ல பாடுதுங்க நம்மானாயி சரி இன்னைக்கு எல்லாரும் இருக்கிறாங்க இன்னும் போலாம்னா போவோம் இல்ல எல்லாம் மத்தியானமெல்லாம் அங்க நாங்க இப்படி போய் பார்த்துட்டு இருந்திருக்கோம்னா நிறுத்துவோம் <laughs> என்ன செய்யலாம் ம் போலாம் போலாம்னு ரெண்டு அர்த்தம் இப்படி அல்ல இப்படி இல்ல இப்படின்னா போலாம் இன்னும் ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு கொஞ்சம் தெம்பா இருக்கலாம்ல இருக்கலாம்ல இருக்கலாம் சரி மேலையும் யாரு பேரா பார்க்கணும் பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பண் சுமந்த பாடல் பாத்தீங்களா நம்முடைய திருமுறைகள் எல்லாம் பண் சுமந்த பாடலாம் அப்படின்னு என்ன இவங்க பாடினாங்களே அந்த ராகம் மோகனம் என்றும் அப்புறம் காம்போதி என்று பாடல் என்றாலே அது இசையோடு கூட்டித்தான் சொல்லணும் அப்படித்தான் இருந்தது எங்க எங்க பேராசிரியர் எல்லாம் எங்க மாதிரிதான் அந்த மாதிரி மோதாமூர்த்திகளாக இருந்தவங்களால சும்மா சாதாரணமா தான் ஆனாலும் படிக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு இசை இருக்கும் அதை சொல்லுவாங்க நீங்க வெறுமன வசனமா படிக்கக்கூடாது படிக்கப்படாது பாட்டை பாட்டாவது படிக்க வேணாமா அப்படிதான் இருந்தது பழங்காலம் எல்லாம் நீங்க ஆசிரியர்லாம் தண்டியலங்காரம் ஒருத்தர் நடத்துவார் சேத்தியாத்தோ பக்கத்துல இருந்த பெரியவர் அவங்க எல்லாம் சிங்கங்கள் அவங்க திருவடி வச்சதுனால ஏதோ நான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி எதுன்னு சொல்றோம் தண்டி அலங்காரம் வெண்பா வெண்பான்னா எதுல பண்ணுங்க ஆரவில்ல சங்கராபரணம் சங்கராபரணம் ஆரவிதான் சங்கராபரணத்துல பாடுவார் இதுக்கு அவர் போய் இசையெல்லாம் கற்றவரில் எங்க மாதிரி தான் உன் இசைக்கு அந்த பக்கம் சம்பந்தமே போகல ஆனாலும் எடுத்தார்னா அந்த வெண்பான்னா வெண்பா அந்த சங்க அந்த இதுல அந்த சங்கராபரணமா இருக்கும் அது இன்னும் அப்படியே எங்களுக்கு பார்த்தா அப்படியே இருக்குது அவங்க பாடுற மாதிரி நாங்க பாடல இப்ப வெண்பாடலாம் பாடலாம் ஆனா அவங்க எந்த அது நின்றுதான் நடத்துவார் வயசானவர் குடிமை குடிமை வச்சுக்கிட்டு ரொம்ப பவியமா இருப்பார் ஆனாலும் அந்த நடத்தும் போது அந்த வெண்பாவை பாடினா வெண்பாவுடைய எப்படி எப்படியே பார்ப்பாரு சென்று அளக்கும் செம்மையவாய் சிந்தையுள்ளே நின்ற அளவில் இன்பம் நிறைப்பவற்றுள் அதை இறக்குவார் இந்த தனிச்சொல்னு ஒன்று இருக்கு கோடு போட்டு வர்றது அந்த கோடு போட்டு கொஞ்சம் உயர்த்துவார் ஒன்று அப்படிம்பாரு இது ஒன்று அது ஒன்று அது அப்படி முடிப்பார் அதாவது அந்த கடைசியை வரி அப்படி இழப்பார் இதுக்கு இசைக்கே போனவர் இல்லை தமிழ் மட்டும் படிச்சவர் தான் அது இன்னுமே அப்படியே சிலை விலங்கு நீள் புருவம் தென்றோசிய நோக்கி மூளை விலங்கி தென்று முனிவாள் மலை விலங்கு தார் மாலை தனிமை பொறுக்குமோ கார்மாலை கண்கூடும் போது அந்த இந்த கடைசி இப்படியெல்லாம் அதனால பண் சுமந்த பாடல் எல்லா பாடலும் அது போல ஆசிரியப்பான ஆரபியில படிக்கணும் பாங்க நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சல் நீங்காதான் தாழ்வாழ்க பிடிக்கிறது தவிர வெறும் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்னு படிக்கிறது இப்படி எல்லாம் உள்ள பண் சுமந்த பாடல்